அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் ஒசலாத்து வசலாம் அலா ரசூலிஹில் கரீம் வால அலிஹி வசஹ்பிஹி அஜ்மயின் அம்மாபாத் கிணேற்றுக்குரிய அல்லாஹின் அடியார்களே சகோதர சகோதரிகளே நான் உங்கள் அனைவரையும் ஸ்டூடியோ இஸ்லாம் என்ற இந்த சேனலில் வரவேற்கிறேன் நாம் தொடர்ச்சியாக அருபைன் நபவியா என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று நாம் இரண்டாவது ஹதீஸை பார்க்க இருக்கின்றோம் இந்த ஹதீஸு மிக உன்னதமான ஒரு ஹதீஸு மார்க்கத்துடைய அடிப்படையாக சொல்லப்படக்கூடிய ஹதீஸுகளில் ஒன்றானது இந்த ஹதீஸில் சுப்ஹானல்லா மார்க்கத்துடைய அனைத்து விஷயங்களையும் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த ஹதீஸு முஸ்லீமில் வரக்கூடிய சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு உமர் அபுல் ஹத்தாப் ரதியுல்லான் அவர்கள் ஒரு சம்பவத்தை கூறி இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்த சம்பவம் உமரதி அல்லாவின் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்கள் நபி சொல்லாஹ் அலேசல்லமுக்கு சுற்றி உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாளில் திடீரென்று ஒரு மனிதன் நபி சொல்லா அலிஸ்லமுக்கு முன்னால் வந்தான் அவனுடைய தோற்றம் எப்படி இருந்தது என்றால் சுபானல்லா ஷதீதுல் பையாதி சியாபி அவனுடைய ஆடை வெண்மையாக இருந்தது மிகவும் வெளிச்சமாக சுபானல்லா வெள்ளை நிறம் போல இருந்தது ஓ ஷதீது சவாதி ஷாரி அவனுடைய முடியை பார்க்கும் பொழுது கருமையான மிகவும் ஒரு கருமை நிறத்துடன் இருந்தது போ ஒலா யா அரிஃபு மின்னா ஒலா யுரா அசரு சஃபர் இவனிடம் இருந்து எந்த ஒரு பய ஒரு பயணத்துடைய கலைப்போ அல்லது பயணத்துடைய எந்த ஒரு அடையாளம் நம்ம நாம் காணவில்லை அதே போல் இவர் நம்மை சார்ந்தவனும் கிடையாது சஹாபாக்கள் அவருக்கு சார்ந்தவர் கிடையாது வேறு ஒரு அந்நியர் வந்தார் வந்து நபி சொல்லா அலிஸ்லமு பக்கத்தில் நெருக்கத்தில் உட்காந்து விட்டு நபி சொல்லா அலிஸ்லமிடம் சில கேள்விகளை கேட்டார் எப்படி கேட்டார் யா முஹம்மத் அஹ்பீர் நியானில் இஸ்லாம் முஹம்மதே இஸ்லாத்தை பற்றி கூறுவீராக நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அதற்கு நபி சொல்லா அலி இஸ்லாத்தை பற்றி சொல்லும் பொழுது இஸ்லாத்தை பற்றி கூறினார்கள் அல் இஸ்லாம் அந்தஷ் அல்லா இலாஹ இல்லல்லா வ அன்னா முஹம்மது ரசூலுல்லா وتقيم الصلاة وتؤتي الزكاة وتصوم رمضان وتحج البيت إن استطعت إليه سبيلا இஸ்லாம் என்பது ஐந்து தூண்களில் அமைக்கப்பட்டன ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று சான்று பகிர்வதும் சாட்சி சொல்வதும் பிறகு ஒ அன்ன முஹம்மது ரசூலுல்லா நிச்சயமாக முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராவார் ஒ துகீமு சலா தொழுகை நிலை நிலைநாட்டுவதும் ஒத்துத்திய ஜக்கா ஜக்காத்தை கொடுத்து வருவதும் ஒ தசூம ரமதான் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பதும் ஒ தஹுஜல் வைத்த அனிஸ்தா அத்த இலைஹி சபீலா அல்லாஹூ சாலா உங்களுக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்திருந்தான் என்றால் அது ஹஜ்ஜு அல்லாஹுடைய அந்த ஆலயத்தை சென்று ஹஜ்ஜை முடித்து வரக்கூடிய இந்த விஷயம்தான் இஸ்லாம் என்று சொல்லும் பொழுது உடனே அந்த கேள்வியை கேட்டவர் என்ன செய்தார் சதாக்தா நீங்கள் உண்மையாக சொன்னீங்க அப்போது உமர் ரதியல்லான் அவர்கள் மற்றும் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் மிகவும் வியப்படைந்தார்கள் ஃபஜிப்னா லஹூ தலிக் எஸ் அலுஹூ யுசத்திகுஹூ நாம் வியப்படைந்தோம் கேள்வியை கேட்டுட்டு பதிலை பெற்ற உடனே ஆமாம் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க என்று சொல்கிறாரே என்று நமக்கு ஒரு ஆச்சரியமாக ஆகிவிட்டது இரண்டாவது கேள்வி கேட்கிறாரு அஹ்பிர் நீ அனில் ஈமான் ஈமானை பற்றி நீங்கள் கூறுங்கள் என்று சொல்லும் பொழுது அல் ஈமான் அன் துமின பில்லாஹி வ மலா வ குத்துபிஹி வ ருசூலிஹி வல் யோமில் ஆஹிரி வல் கதரி ஹைரிஹி வ ஷர்ரி என்று ஆறு ஈமானுடைய ஆறு அடிப்படையான விஷயங்களை நபி சொல்லா அலிஸ்லம் கூறினார்கள் அல்லாஹ் ஈமான் என்பது நீ அல்லாஹ் மீது ஈமான் கொள்வது பிறகு அவனுடைய வேதங்கள் மீது ஈமான் கொள்வது அவனுடைய வானவர்கள் மீது ஈமான் கொள்வது அவன் அனு அவனால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் மீது ஈமான் கொள்வது மற்றும் மறுமையின் மீது ஈமான் கொள்வது <clears throat> விதி நல்லது கெட்டது அனைத்தின் மீதும் ஈமான் கொள்வதுதான் இது ஈமான் என்று சொல்லப்படும் என்று சொல்லும் பொழுது இரண்டாவது முறையும் ஆம் சதக்த நீங்கள் உண்மையை கூறினீர்கள் என்று அவர்கள் கூறினர் மூன்றாவது கேள்வியை கேட்டார்கள் மல் அஹ்பிர்னி அனில் எஹ்சான் எஹ்சான் என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது நபி சொல்லா அலி சொல்லம் கூறினார்கள் அன் தாபுத் அல்லாஹ் க அன்னக்க தராஹோ ஃப இல்லம் தகுன் தராஹு ஃப இன்னஹோ யராக் இஸ் எஹ்சான் என்பது என்னவென்றால் சிறந்த முறையில் செய்வது சிறப்பான முறையில் செய்வது எப்படி அன் தாபுத் அல்லாஹ க அன்னக்க தரா நீ அல்லாஹை வணங்கு வருவீராக எப்படி என்றால் நீ அல்லாஹை பார்த்து கொண்ட நிலையில் நீ வணங்குவாயாக அப்படி உனக்கு அந்த எண்ணம் வரவில்லை என்றால் நீ அறிந்து கொள் அல்லாஹ் உன்னை கண்காணித்துக் கொள்கின்றான் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டு இருக்கின்றான் இந்த நிலையில் நீ அவனை வணங்கி ஒளிப்படுவாயாக என்று நபி சொல்லா அலிஸ்லம் கூறினார்கள் அதற்கு பிறகு நபி சொல்லா அலிஸ்லமிடம் நான்காவது கேள்வி கேட்கும் பொழுது மறுமை எப்பொழுது வரும் என்று சொல்லும் பொழுது கேட்கக்கூடியவருக்கு எப்படி தெரியாதோ அதே போல எனக்கும் தெரியாது என்று நபி சொல்லா அலிஸ்லம் அங்கு ஒரு சுருக்கமாக தெரியப்படுத்தினார்கள் பிறகு சரி என்னென்ன அடையாளங்கள் இருக்கும் என்று சொல்லும் பொழுது நபி சொல்லா அலிஸ் அங்கு நபி சொல்லா அலிஸ்லம் கூறினார்கள் கேமனாலுடைய அடையாளம் என்பது மறுமை நாளுடைய அடையாளம் என்பது அது அதில் சில சில சிறு அடையாளங்களை நபி சொல்லா அலிஸ்லம் குறிப்பிட்டார்கள் அது ஒன்று அந்த தலிதல் அமது ரப்பதஹா அடிமை பெண் தன்னுடைய எஜமானை பெற்றெடுப்பாள் وأن تري وأن ترى الحفاة العراة العالة رعاء الشاء يتطاولون في البنيان நீங்கள் பார்ப்பீர்கள் வரக்கூடிய காலத்தில் கால் காலணி இல்லாமல் வாழ்ந்த மக்கள் ஆடையின்றி வாழ்ந்த மக்கள் என- இவர்கள் எப்படி என்றால் எதத்தாவலூன ஃபில் புனியான் இவர்கள் கட்டிடங்களை இவர்கள் கட்டி அதை கொண்டு இவர்கள் பெருமை கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் அதற்கு பிறகு கடைசியாக அவர்கள் கேட்டுவிட்டு சென்று விட்டார்கள் சென்றவுடனே அங்கு இருந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலைஹி வசல்லம் கேட்டார்கள் அச்ச அலம் அத்ததிரி இல் கேட்டவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லும் பொழுது அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதரின் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அவர்களுக்கு தெரியாது என்றால் அல்லாஹூ அரசோலு ஆலம் அல்லாஹும் அவனுடைய தூதர்தான் சிறந்த அறியக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று கூறினார்கள் அதற்கு நபி சம்பாதி கூறினார்கள் அச்சாக்கும் ஜிப்ரீல் யு அமரதீனிக்கும் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் தான் வந்தார் ஜிப்ரீல் அலை இஸ்லாம் வந்தார் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார் அப்போது அல்லா இந்த சுவாரஸ்யமான இந்த சம்பவத்தில் நாம் எண்ணற்ற மார்க்க சட்டங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த ஹதீஸு சஹி முஸ்லீமில் பதிவான ஹதீஸாக இருக்கின்றது இதில் ஒவ்வொன்றாக நாம் சுருக்கமாக நாம் அறிந்து கொண்டு செல்லலாம் முதல் விஷயம் அன்புக்குறைகளே இஸ்லாத்தை பற்றி கேட்கப்பட்டது இஸ்லாம் என்பது ஐந்து தூணால் ஐந்து தூண்களை கொண்டு அமைக்கப்பட்டன நாம் அனைவரும் அறிவோம் பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம் என்று கேட்டால் அதற்கு சிறு குழந்தையும் ஐந்து ஃபை என்று சொல்லும் இப்போ என்ன ஷஹாதத்து அல்ல இலஹ இல்லல்லா அன்ன முஹமது ரசூலுல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாருமில்லை என்று சான்று பகிர்வதும் சாட்சி சொல்வதும் பிறகு முஹம்மது சல்லாஹூ அலி வஸ்லம் அல்லாஹுடைய தூதர் என்று சான்று பகிர்வதும் இது என்ன அர்த்தம் அன்புக்குரியர்களே வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்றால் என்ன அர்த்தம் என்ன விளக்கம் இது நான் வழிபடக்கூடிய என்னுடைய அனைத்து இபாதத்தையும் நான் யாருக்காக செய்வேன் அல்லாவுக்கு மட்டுமே நான் செய்வேன் என்று நாம் சான்று பகிர்கின்றோம் அல்லாஹாவை தவிர வேறு யாருக்கும் நான் என்னுடைய இந்த வணக்க வழிபாட்டை நான் செய்ய மாட்டேன் என்று நாம் சாட்சி அளிக்கின்றோம் இப்போ அல்லாஹூ தாலாவை நாம் அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை பூர்த்தி செய்வதும் அல்லாஹு தாலாவுடைய அவன் நம் மீது சுமத்திய கடமைகளை பூர்த்தி செய்வது என்பது அவனை வணங்குவது அவனை வழிபடுவது அண்ணா முஹம்மது ரசூலுல்லா பிறகு நான் சாட்சி பகிர்கின்றேன் முஹம்மது சல்லாஹூ அலை வசல்லம் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நபி முஹம்மது சல்லாஹூ அலை வசல்லம் இவர் அல்லாஹுடைய தூதர் ஆவார் என்று நாம் சாட்சி பகிர்கின்றோம் இதற்கு சுஹான் அல்லா இதனுடைய அர்த்தம் என்ன அன்புக்குறவர்களே எப்படி நாம் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று கூறினோமோ அதே போல பின்பற்றுவதற்காக ஒருவனை பின்பற்ற வேண்டுமென்றால் அது நபி சொல்லாஹு அலஹி வசல்லமை தவிர வேறு யாரையும் நாம் பின்பற்றக்கூடாது என்று நாம் அதன் சான்று பகிர்கின்றோம் எப்படி நான் என்னுடைய அனக் அனைத்து இபாதத்தையும் அல்லாவுக்கு மட்டுமே சமர்ப்பிப்பேன் என்று நாம் கூறுகின்றோமோ அதே போல நான் பின்பற்ற வேண்டுமென்றால் நான் யாராவது ஃபாலோ செய்ய வேண்டுமென்றால் அது நபியை மட்டும்தான் நான் ஃபாலோ செய்வேன் அவர்கள் காட்டி தந்த வழி பிரகாரம்தான் என்னை அமைத்துக் கொள்வேன் என்று நாம் நம்முடைய நம்முடைய நாவால் அதை முழுங்கி முழங்குகின்றோம் அதே போல் நம்முடைய செயல்முறையால் அதை செய்தும் காட்டுகின்றோம் இதுதான் அன்புக்குரிய உண்மையான ல இலாஹ் இல்லல்லா முஹம்மது ரசூலல்லா உடைய விளக்கமாக இருக்கின்றது சரி ஒரு கேள்வி வரலாம் ஏன் இது இரண்டு விஷயங்கள் ஒன் ஒரே ஒரு தூணாக சொல்லப்பட்டது ஒரு பில்லராக சொல்லப்பட்டது என்ற ஒரு கேள்வி வரலாம் ஏனென்றால் அன்புக்குறைகளை நம்முடைய ஒவ்வொரு அமலுடைய அங்கீகரிக்க வேண்டுமென்றால் நம்முடைய ஒவ்வொரு இபாதத்தும் அல்லாஹிடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் அல்லாஹுடைய பார்வையில் அது கபூலாக வேண்டுமென்றால் அதற்கு இரண்டு நிபந்தனைகள் நமக்கு தெரியும் ஒன்று இஹ்லாஸ் இஹ்லாஸ் அதுதான் லா இலாஹ் இல்லல்லா நான் வணங்கப்படக்கூடிய அனைத்து விஷயத்தையும் நான் செய்வது ஐபாதத் என்பது அல்லாவுக்கு மட்டுமே என்னுடைய மன தூய்மையுடன் நான் செய்வேன் என்று நாம் சொல் கூறுகின்றோம் இஹ்லாஸ் இரண்டாவது முதாபத்துர் ரசூல் நபி சொல்லா அலி செல்லமை பின்பற்றுவது எந்த இவாதத்தை செய்தாலும் எப்படி அல்லாஹுடைய தூதர் செய்தார்களோ அப்படி செய்வது அப்போ இந்த இரண்டு நிபந்தனை இருந்தால்தான் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இதில் ஏதாவது ஒன்று குறைவாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் இதற்கு எந்த ஒரு கூலியும் கிடைக்காது அல்லாஹு தால இதை நிராகரித்து விடுவான் அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா இது இரண்டும் ஏன் ஒன்றாக சொல்லப்பட்டது என்றால் இது நிபந்தனைகள் இதுதான் மிக அடிப்படையான ஒரு மீன் ஒரு முஸ்லீமுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது தொழு தொழுகையை நிலைநாட்டுவது தொழுகை என்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது சுஹானல்லா அடிப்படையான நம் அனைத்து அமல்களிலும் சிறந்ததாக ஏன் ஒன்றாக சொல்லப்பட்டது தொழுகை எவன் தொழுகையை தொழுகின்றானோ அவன் உண்மையான ஒரு முஸ்லீமாக இருப்பான் தொழுகையை தொழுதவனும் தொழுகையை விட்டவனும் அவருடைய எடுத்துக்காட்டு பிசுல்லா அலிஸ்லம் கூறினார்கள் நமக்கும் மற்றவர்களுக்கும் இதையே இருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்பது அது தொழுகை தான் எவன் தொழுகையை விட்டானோ அவன் மாறு செய்து விட்டான் குஃபுரு செய்து விட்டான் என்று நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஆக தொழுகையை பற்றி இன்ஷா அல்லாஹ் மேற்கூறிய நம்முடைய அமர்வில் நாம் அதை பற்றி பார்க்கலாம் அதற்கு பிறகு ஜக்காத்தை பற்றி ஒவ்வொரு வருடமும் நாம் நம் மீது கண கடமையாக இருக்கும் பொழுது ஜக்காத்தை பற்றி ஜக்காத்து நாம் கொடுப்பது என்பது அது கடமையாக இருக்கின்றது அதே போல வத்த சோமு ரமதான் ரமவானுடைய நோன்பை நோற்பதும் கடமையாக இருக்கின்றது ஒவ்வொரு ஆண் பெண் வாலிப வயது என பருவ வயது அடைந்த ஒவ்வொரு ஆண் பெண்ணும் மீதும் கடமையாக இருக்கின்றது ஒத்த ஒத்த ஹஜ்ஜுல் பைட் ஹஜ்ஜு செய்வது இப்போ இந்த அனைத்து விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது அன்புக்குறர்களே சுபான் அல்லா அல்லாஹுடைய அல்லாஹூ தாலா நம்மிடம் இருந்து நம்மை அல்லாஹூ தாலா சோதிக்கின்றான் மனிதன் அவன் தன்னுடைய உறுப்புகளால் அவன் என்னை வழிபடுகின்றானா நான் கொடுத்த பொருளாதாரத்தை கொண்டு என்னை வலு வழிபடுகின்றானா அவன் என்னுடைய பொருளாதாரத்தையும் கொண்டும் தன்னுடைய உடலையும் கொண்டு அவன் என்னென்ன அமல்களை செய்ய செய்கின்றான் என்று அல்லாஹு தலா நம்மை சோதிக்கின்றான் ஆகையால் தான் பார்க்கும் பொழுது தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் ஜக்காத்தாக இருக்கட்டும் இது அனைத்துமே நமக்கு ஒரு சோதனை நோன்பில் என்ன நோன்பில் நம்முடைய மனோச்சையை நம்ம கட்டுப்படுத்துகின்றோமா இவன் காலையிலிருந்து மகரிப் வரை இவன் தன்னை தன்னுடைய மனோ இச்சையை அவன் கிண்ணு கட்டுப்படுத்தி கொள்கின்றான் என்று அல்லாஹு தலா பார்க்கின்றான் அந்த ஜக்காத் என்பது இவன் இவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொருளாதாரத்தை இவன் தொடர்ச்சியாக இதை என்ன அல்லாஹுடைய பாதையில் அவர் நிர்ணயிக்கப்பட்ட அந்த அளவை கொடுக்கின்றானா என்று அவன் அல்லாஹு தலா சோதிக்க விரும்புகிறேன் ஆக அன்புக்குரிய இந்த அமர்வில் நாம் முதல் விஷயத்தை நாம் அறிந்தோம் முதல்ல இஸ்லாத்துடைய ஐந்து தூண்களை பற்றி சுருக்கமாக அறிந்தோம் அலமதுல்லா இது மிகப்பெரிய ஒரு கடல் இதை நாம் ஒவ்வொன்றாக படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இது இதில் எண்ணற்ற விஷயங்கள் நாம் அறியலாம் இன்ஷால்லா அடுத்த அமர்வில் நாம் நம்முடைய அடுத்த இந்த ஹதீஸுடைய இரண்டாவது பாகத்தை நாம் இன்ஷால்லா பார்க்கலாம் உங்களுக்கு இந்த பாடங்கள் தொடர்ச்சியாக பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஸ்டூடியோ இஸ்லாமில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அதில் உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த பாடங்களை பெறுவதற்காக நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய ஒரு அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட விஷயத்தில் அமல் செய்யக்கூடிய தோஃபிகை எல்லாம் நமக்கு கொடுத்துருவானாக ஆமீன் வாஹிர் தவானா அஹமதுல்லாஹ் ரபுல் ஆலமின்